திருச்சிற்றம்பலம் திருநக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை திருச்சிற்றம்பலம் உலகம் புவப்ப பல நேர்பு திரிதரு பலர் ஞாகிற கடற்கண்டாங்கு ஓவரகிமை கூஷேன் விளங்க விருளி உருணர் தாங்கிய மதனுடை நோன் தாள் செருநர் தேய்த்த செல்லுரள் தடகை மறுவில் கற்பின் வானோதல் கண்ணவன் கார்கோள் முக சுகந்த கமஞ்சூழ் மாமல்லை வாழ்போல் வீசும்பில் வள்ளோரை செதறு தலை பெயல் தலையிய தன்னருங்கானத்து இருள் பட பொதுளிய பராரை மாறாத்து ஊருள் பூந்தண்டார் புரளோ மார்பினன் மால்வரை நீ வந்த சேணுயர் வேற்பில் கிண்கிணி கவையி வாங்கிய நீங்கிய கணை கால் வாங்கிய நொசு பேர் பனை தோல் கோப தந்த தூய பூந்துயில் பல்காசு நிறைத்த சில்காழல்குல் கை புனைந்தியற்றாக்கவின் பெருவன பின் நாவலோடு பெயரிய புலம்புனைய விரிழை செணிகத்து விழ தங்கூச்செயிர் தீர்மேனி துணையோராய்ந்த இணையீர் ஓதி செங்கோல் வெச்சி சீரிதழிடையிடபோ பயந்தாள் குவளை தூயிதழ் கிள்ளே தெய்வ தீயோடு வயின் வைத்து திலகம் தையீக தேங்கமழ் திருநுதல் மகர பகுவாய் தாழ மண்ணொருத்து துவர முடித்த துகளறு மூச்சே பெருந்தண் செண்பகம் செருகி கருதகட்டு உழைப்பூ மருந்தின் உள்ளினரட்டி கிளைக்கவின்றெழுதரு கீழ்நீர் செவ்வரும்பு இணை போரோ பிணையல் வளையித்துணை தக வண்காது நிறைத பிண்டி ஒன்தளிர் நுண் புண்ணாகம் திளைப்ப தின்காள் நறுங்குரடுஞ்சிய பூங்கே தேவை தேங்கமள் மருதினர் கடுப கோங்கின் குவிமுகிழ் மூலை கொட்டி விரி மல்லர் வேங்கை நுண்தாத பீ காண்வர வெள்ளில் குறுமுறி கிள்ளொபு தெரியா கோழி போங்கிய வென்றெடு வீரர் குடிவாழிய பெரிதன் ரேத்தி பலருடன் சீர்த்திகள் சிலம்பகம் சிலம்ப பாடி சூரர மகளேராடும் சோலை மந்தியோ மறியா மரண்மையினடுக்கத்து சுரும்பு மூஷா சுடர் பூங்காந்தள் பெருந்தண் கண்ணி மிளைந்த சென்னியன் பார்முதிர் பனி कर डल का போக்கு சூர் முதல் தடிந்த சுடரிலை நெடுவேல் உலறிய கதுப்பில் பிறல் பல் பேழ்வாய் சுழல் விழி பசுங்கண் சூர்த்த நோக்கின் கழல் கண் குகையோடு கடும் பாம்பு தூங்க பெருமூலை அலைக்கும் காதில் பிணர் மோட்டு உரு கேழு செலவின் அஞ்சுவரு பேமகள் குருதிய கூறு கேற்கொடு வீரல் கண் தோட்டுண்ட கழிமுடை கருந்தலை ஒண்டொடி தடகையினேந்தி வேறுவர வென்றடு வீரர்களம் பாடி தொல் பெயரா நினந்தின் வாயல் துணங்கை தூங்க இரு பேரொரு ஒரு பேர் யாக்கை அறுவேறு வகையின் அஞ்சுவர மண்டி அவுணர் நல்வலோ அடங்க கவிழினர் மாமுதல் தடிந்த மறுவில் கோற்றத்து எய்ய நல்லிசை செவ்வேல் சேயை சேவடி படரோ செம்மல்லுளமோடோ நலம் பூரி கொள்கை புலம்பிரிந்துரையோ செலவு நினையந்தனையாயின் பலவுடன் நன்னர் நெஞ்சத்து என்ன செய்வாய்ப்ப இன்னே பெரு தினி முன்னிய வினைய செருப்புகன்றெடுத்து சேனுயர் நெடுங்கோடி வரி பூனை பந்தோடு பாவை தூங்க போருணர் தேத்த போரருவாயில் திருவீற்றிருந்த தீது திர் நியமத்து மாடமலி மருகில் கூடல் கூடவையின் இருஞ்சேற்றகல் வயல் விருந்துவாயவிழ்த்த முள் முள்தாழ் தாமரை துஞ்சீவை கரை கள்கமிழ் நெய்தல் ஊதியல் பட கண் போல் மலர்ந்த காமர் சுனை மலரஞ்சிறை வண்டின் அரிக்கணமுலிக்கோ குன்றமர் துறைதலும் உரியன் அதாயன்று வைநுதி பொருத வடு ஆள் ஓழ்வரிடோதல் வாடமாலை ஓடையோடு துயல்வர் படுமணியிரட்டோ மருங்கின் கடுநடை கூற்று தன்ன மாற்றரு மொயம்பில் கால் கீழர் தன்ன வேழமேல் கொண்டு ஐவேறு உருவின் செய்வினை மோற்றிய முடியோடு விளங்கிய முரண்மிகு திருமணி மின்னுரழிமை பின் சென்னே போர்ப்ப நகை தாழ்வு தூயல் வரோவும் வகையமை போல்லங்கோழை சேன் விளங்கியற்கை வான்மதி கவையே அகலாமீனேன் அவிர்வன தாவில் கொள்கை தரந்தொழில் முடிமார் நேர் பெழு மனநேர் பெழுதருவாழிரமுகனே மாயிருள் ஞாலம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்றொரு முகம் ஒரு முகம் ஆர்வலரேத்த அமர்தினி தொழுகி காதலினு வந்து வரங்கொடு தன்றே ஒரு முக மந்திர விதியின் மரபோவழி வழ அந்தணர் வேள்வியோர்க்கும் மே ஒரு முகம் எஞ்சிய பொருள்களையே முரநாடி திங்கள் போல திசை விளக்குமே ஒரு முகம் செருனர் தேய்த்து செல் சமமுருக்கே கருவு கொள்ளெஞ்சமுட களம்பேட்டன்றே ஒரு முகம் குறவர் மடமகள் கொடி போல் நுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகையமர்ந்தன்றே அங்கு மம்மூபிரமுகனூ முறைனவின்றொழுகளினாரந்தாழ்ந்த அம்பகட்டு மார்பில் செம்பொறி வாங்கிய மொய்ப்பின் விடுவன் புகழ் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர்த்தோள் வில் செலல் மரபின் ஐயர் கேத்தியது ஒரு கை நெருக்கம் சேர்த்தியது ஒரு கை நலம் பேரு கலிகத்த குரங்கின் மீசை அசையது ஒரு கை அங்குஷம் கடவர் ஒரு கை இரு கை ஐ வட்டமோடகுவலம் தீரிப்ப ஒரு கை மார்போடு விளங்க ஒரு கை தாரோடு பொலிய ஒரு கை கீழ்வீழ் தொடியொடுமி மீசை கொட்ப ஒரு கை பாடின் படுமணி இரட்ட ஒரு கை நீல் நிறவி சும்பின் மலி துளி பொழிய ஒரு கை வானர மகளிர்க்கு வதுவை சூட்ட அங்க பன்னிரு கையும் பார்ப்படையியற்றே அந்தர பல்லியம் கரங்க தின்காள் வயிரெழுந்திசைப்ப வாழ்வளை நரல உரம் தலை கொண்ட உருமிடி முரசோட பல் பொறி மங்கை வெல் கொடியகவ விசும்பாராக விரை செல்லல் முன்னி உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சேர் அலைவாய் சேரல்லம் நிலையிய பண்பே அதன்று வயிறிழுந்திசைப்ப வாழ்வளை நரல உரம் தலை கொண்ட உருமிடே முரசமோட பல்வெறி மஞ்ஞை வெல் வெல் கொடி அகவ விசும்பாராக விரை செயலல் முன்னி உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சேர் சீரை தைய உடக்கையர் சீரோடு வலம் புரி வால் நரை முடியினர் மாசரையமைக்கும் உருவினர் மானின் உரிவை தைய ஊன் கெடு மார்பின் என் பெழுந்தியங்கும் யாக்கையர் நண்பகல் பல உடன் கழிந்த உண்டியரிகளோடு செட் குற்றம் நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர் காமோடு கடுஞ்சினம் கடிந்த காட்சியரிடும்பை யாவதும் அறியா இயல்பினர் மேவர துணியில் காட்சி முனிவர் முன் புக புகை முகந்தன்ன மாசில் தூவுடை முகைவாயவிழ் சேர்ந்த தகை சூழாகத்து செவி நேர்பு வைத்த செய் ஒரு திவவின் நல்லியாழ் நவின்ற நயனுடை நெஞ்சின் மென்மொழி மேவலர் இன்னரம் புலர நோயின்றியன்ற யாக்கையர்மாவின் அவிர்தளிர் புறையும் மேனியரவிர் தோறும் பொன்னுரை கடுக்கும் திதலையரின் நகை பருமம் தாங்கிய பணிந்தேந்தல் குல்மாசில் மகளையரோடு மறுவின்றி விளங்க கடுவோடொடுங்கிய தோம்புடை வாலையிற்றழலன உயிர்க்கும் அஞ்சுவரு கடுந்திரல் பாம்பு பட புடைக்கும் பல்வரி கொடுஞ்சிறை புள்ளணி நீள் கொடி செல்வனும் வெள்ளேறு வலவையினுயரிய பலர் புகழ் தீனி பூமை அமர்ந்து விளங்கும் இமயா முக்கண்பு மூவையில் முறுக்கிய மிகு செல்வனும் நூற்று பத்தடுக்கிய நாட்டத்து நூறு பல்வேள்வி மோற்றிய வென்றட கொற்றத்து ஈரிரண்டேந்திய மறுப்பின் எழில் நடை தாழ் பெரும் தடக்கை உயர்த்த யானை எருத்தம் ஏறிய திருக்கிளர் செல்வனும் நாற்பெரும் தெய்வத்து நன்னகர் நிலைய உலகங்காக்கும் ஒன்று புரி கொள்கை பலர் புகழ் மூவரும் தலைவராக ஏ ஞாலம் தன்னில் தோன்றி தாமரை பயந்த தாவில்லூழி நான் முக ஒருவர் சுட்டி காண்பர பகலில் தோன்றும் இகலில் காட்சினால் வேறு இயற்கை பதினொரு மூவரோடு ஒன்பது திரட்டி உயர்நிலை பெரியர் மீன் பூத்தன்ன தோன்றலர் மீன் சேர்வு வழி கிளர்தன்னை செலவினர் வழி இடை தீ எழுந்தன்ன திரளினர் தீபட உருமிடி தன்ன குரலினர் விழுமிய ஊரு கூரை மருங்கில் தம் பெருமுறை கொண்மார் அந்தர கொட்பினர் வந்துடன் காண தாவில் கொள்கை மடந்தையோடு சில்நாளாவினன் கொடி அசைத்தலோ உரியனதா அன்று இரு மூன்று எய்திய இயல்பினின் வழாது இருவர் சுட் ஒட்டிய பல்வேறு தொல்குடி அருநான்கிரட்டி இளமை நல்லியாண்டே ஆறினர் கழிப்பிய அரண்ணவில் கொள்கை மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து இரு இரு பிறப்பாளர் பொழுதறிந்து நுவல ஒன்பது கொண்ட மூன்று புரிநுண்யான் புலரா காழகம் புலர உடீயி உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து ஆறெழு தடக்கிய அருமறை கேள்வி நாவியல் மருங்கின் நவில பாடி விரையுறு நறுமலரேந்தி பெரிதோ வந்து ஏரக துறைதலும் உரியனதன்று பைங்கொடி நரை காயிடையிடு புவேலன் அம்போதி பொட்டில் விரை குளவியொட வெண்கூர்தாளம் தொடுத்த கண்ணியன் அருஞ்சாந்தணிந்த கேழ்கிளர் மார்பின் கொடுந்தொழில் வல்வில் கொலையிய கணவர் நீட அமை விளைந்த தேக்கள் தேரல் குன்றக சிறு குடி கிளையுடன் மகிழ்ந்து தொண்டக சீரோ பறை குறவை அயர விரலுள்ளளர்ப்ப விழுந்த வேறுபடு நருங்கோள் குண்டு சுனை பூத்த வண்டுபடு கண்ணி இணை கோதை அணைந்த கூந்தல் முடித்த குல்லை இலையுடை நரும் பூ செங்கல் மராத்த வாலினர் இடையீடு புருஷும் புணத்தொடுத்த பெருந்தண் மாத்தழை திருந்து கழல் குல் திளைப்ப உடியீமையின் கண்டன்ன மடநகை மகளிரோடு செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரை செயலை தன் தளிர் துயல் வரும் காதினன் கச்சினன் கழலினன் செச்சை கண்ணியன் குழலன் கோட்டன் குறும்பல் இயத்தன் தகரன் மங்கையன் புகரில் சேவலம் கொடியன் நெடியன் தொடியணி தோழன் நரம்பார் தன்னை இன் குரல் தொகுதியோடு குறும்பொறி கொண்ட நருதன் சாயல் மருங்கில் கட்டிய நில நேர்பு தூக்கிலினன் முழவுற தடக்கையின் இயலே ஏந்தி மென்தொள் பல்பிணை தழியித்தலை தந்த குன்றுதொராடலும் நின்றதன் பண்பே அதாய் அன்று சிறுத்தினை மல்லரோடு விரையி மறியறுத்து வாரண கொடியோடு வயிற்றுப்பட நிறையே ஊரூர் கொண்ட சீர்கெழுவிழவினம் ஆர்வலரேத்த மேவர் நிலையினம் வேலன் தையிய வெறியர்களனம் காடும் காவும் கவின் பெரு துருத்தியம் யாரும் குளனம் வேறு பல்வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புது பூங்கடம்பும் மன்றமும் புதியிலும் கந்துடை நிலையின மாண்டலை கொடியோடு மண்ணி அமைவர நெய்யோடு அயவியப்ப பீயை துரைத்து குடந்தம் பட்டு கொழும் மலர் சிதறி முரண் கொள்வுருவின் இரண்டுடன் புடியே சென்னோல் யாத்து வெண்பொறி சிதறி மதபலி நிலைய மாத்தாள் கொழுவிடை குருதியோடு விரகிய விரைய சீச்சில் பலி செய்து பல்பிற பிரிகி சிறு பசு மஞ்சளோட நறுவிரை தெளித்து பெண் தன் கணவிரம் நறு தன் மாலை துணையர அறுத்து தூங்க நாற்றி நளிமலை சில்லம்பின் நன்னகர் வாழ்த்தி நரும் புகை எடுத்து குறிஞ்சி பாடி மிழிசை அருவியோடின் நியம் கரங்க உருவப்பல் பூத்து ஊவை வருவ குருதி செந்தினை பரப்பி குரமகள் முருகியம் நிறத்து முரணினர் உட் மிக்க படுத்த உரு கிழோவிய நகராடு கள்ளம் சில்லம்ப பாடி பலவுடன் கோடுவாய் வைத்து கொடுமணி இயக்கி ஓடா பூட்கை பிணிமுகம் வாழ்த்தி வேண்டுனர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட ஆண்டாண்டுரைதலம் அறிந்தவாறே ஆண்டாண்டாயினம் ஆக காண்தகமுந்து நீ கண்டுழி முகநமர்ந்தே தீ கை தொழுவு பரவி காலுற வணங்கி நெடும் பெரும் சிமயத்து நீல பைஞ்சுனையை வருள் ஒருவன் அங்கை ஏற்ப அருவர் பயந்த ஆரமர் செல்வ ஆள் கெழு கடவுள் புதல்வ மால்வரை மலை மகள் மகனே மாற்றூர் கூற்றி வெற்றி வெல் போர்க்கோற்றவை சிறுவ இழையணி சிறப்பில் பழையோள் குழவி வானோர் வணங்குவில் தானே தலைவர் மாலை மார்ப நூலரி புலவ செருவில் ஒருவ பொறு வீரல் மல்ல அந்தணர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கணவ மைந்தர் ஏரே வேல் தடக்கை சால் பெரு செல்வ கொன்ற கொன்றா கொன்றத்து விண் பொரு குறிஞ்சி கிழவ பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும் பெறல் மார்பில் பெரும் பெயர் முருகனசையுனர் கார்த்தும் இசை பேராள கழிக்கும் புலம்பூன் சேயை மண்டமர் கடந்த நின் வென்றாடகலத்து பரிசீலர் தாங்கும் உருகெழு நெடுவேள் பெரியோரேத்தும் பெரும் பெயரிய உள் சூர் மருங்கருத்த மொயம்பின் மதவல்லி போர் மிகு பொருன குறிசில் என பலயான் அறியளவையின் ஏத்தியானது நின்னளந்தறிதல் மண்ணுயிர் கருமையின் நின்னடி உள்ளி வந்தன நின்னொடு புறையுணரில்லாம் புலமையோயன குறித்தது மொழியாம் அளவையில் குறித்துடன் வேறு பல்லுருவில் குறும்பல் கூழியர் சாரையர் களத்து விருபெற தோன்றி அழியன் தானே முதுவாயிரவலன் வந்தோன் பெருமனின் வண்புகழ் நயந்தென இனியவும் நல்லவும் நனி பலையே தீ தெய்வம் சான்ற திரள் விளங்குருவின் வான் தோய் நிவப்பின் தான் வந்து எய்தி அணங்கு சால் உயர்நிலை தழியே பண்டை தன் மனம் கமழ் தெய்வத்து இளநலம் காட்டி அஞ்சல் ஒம்புமதி அறிவல் நின்பரவென அன்புடை நன்மொழி அழகி விழி வின்று இருள் நிற முன்னேர் வளைய உலகத்து ஒரு நீயாக தோன்ற விழுமிய பெறலரும் பரிசில் நல்குமதி பல்லவுடன் வேறு பல் தூக்கிலேன் நுடங்கி அகில் சோமந்தாரம் முழு முதல் உருட்டி வேரல் பூவுடை அலங்கு சினை புலம்பவேற்கீண்டு விண் பொரு நெடுவரை பருதியில் தொடுத்த தன் கமழலறிறால் சிதைய நன்பல ஆசினி முதுசுளை கலாபமீமிசைநாக நருமலர் உதிர உகமொடு மாமுகமுஷுகலை பனிப்ப பூனுதல் பிடி குளிர்ப்ப வீசே பெருங்களிற் முத்துடைவான் கொடு தழி ஈ தத்துற்று நன் பொன்மணி நிறம் கிளற பொன்கொழிய வாழை முதல் துமிய தாழை இளநீர் குலை உதிர தாக்கி கொடி கருத்துணர் சாய பொறிற்புற மடநடை மங்கை பல உடன் வெறிய கோழி வயப்பிடை இரிய கேழொடு இரும்பனை வெளிரேன் புஞ்சாயன் குருவுமயிராக்கை குடா அடி ஒளியம் பெருங்கல் விடரளை செரிய கருங்கோட்டு ஆமானல்லேரே சிலை பச்சே நின்று இழுமனை இழி தரும் அருவே பழமுதிர் சோலை மலை கிழவோனே குன்றம் எரிந்தாய் குறை கடலிற் சூர்த்தடிந்தாய் புன்தலைய பூத பொறுபட்டையாய் என்றும் இளையாய் அழகியாய் ஏரோந்தானேரே உளையாய் துறை குன்றம் எரிந்ததுபும் குன்றப்போர் செய்ததுபும் அன்று அங்கு அமரரிடர் தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கற்பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேள் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றைவேல் சோர்மார்பம் குன்றம் துளைத்த வேலுண்டே துணை இன்னம் ஒரு காலெனதிடும்பை குன்றுக்கு கொன்னவில் வேர் சூர்த்தடிந்த கொற்றவாம் முன்னம் பனிவை நெடுங்குன்றம் பட்டொருவத்தொட்ட தனிவேலை தகும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன் பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்ப வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றோ வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் காக்க கடவிய நீ காபாதிருந்த கால் ஆர்க்கு பரமாமருமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காயினி பரங்குன்றிற்பன்னிருக்கை கோமான் தன் பாதம் கரங்கூப்பிக் கண் குளிரக் கண்டு சுருங்காமல்லாசையால் நெஞ்சே அணிமுருகாற்று படையை பூஷையாய் கொண்டே பூகல் நக்கீரர் தாமுரைத்த நன்முருகாற்று படையை நக்கீரர் தாமுரைத்த நன்முருகாற்று படையை நக்கீரர் தாமுரைத்த நன்முருகாற்றுப்படையை தற்கோல நாள் தோறும் சாற்றினால் முற்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளே தான் நினைத்த எல்லாம் தரும் திருச்சிற்றம்பலம்